ஹதீஸ் ஐநூற்றி எண்பத்தி மூன்று புரைதார் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மன்னரைகளுக்கு நபி சென்றால் அவர்கள் பின்வரும் துவாவை கூறும்படி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லத் தியாரி மினல் மினீனவல் முஸ்லிமீன وإنا إن شاء الله بكم لاحقون أسأل الله لنا முஸ்லிம் ஒன்பது ஏழு ஐந்து துவாவின் பொருள் மூமினான முஸ்லிமான மன்னரை வாசிகளே அல்லாஹுவின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நாங்களும் உங்களிடம் வந்து சேரக்கூடியவர்களாக உள்ளோம் அல்லாஹுவிடம் எங்களுக்கும் உங்களுக்கும் ஈடேற்றத்தை கேட்கிறேன்